பொற்சொன்னும் என்றார் பொற்சொன்னும் ஏப்பா இதெல்லாம் இப்ப இல்லவே இல்லை முன்னையாவது ஏதோ கொஞ்சம் மாவடிக்கிற சத்தம் கேட்டுதுன்னு சொன்னோம் எல்லாம் மிஷின் வந்துட்டு இல்ல இனிமே மாவடிக்கிறது அதுன்னு சொன்ன இடிக்கிறது இடிக்குதுங்கிற அப்படின்றாங்க ஐசி இடிப்பதுன்னா என்னன்னு அரைப்பதும் இல்லை இப்போ எல்லாம் எப்படி வேணா இந்த கூட்டு மாவெல்லாம் வந்து அரைக்கணும்னா நம்ம மெய் நைசா செய்வாங்க கூட்டு மாவும் இந்த கோலம் போடுற மாவெல்லாம் சாதாரணம்னு சொன்ன அப்படின்னா அந்த தெருவையை தூக்கி தூக்கி விட்டு அடிக்கணும் அப்படி நேர பெருங்குருணையா வரணும் உப்மாவுக்கு வர்றது அந்த மாதிரி பெருங்குருணையா வரும் இப்படி எல்லாம் திருகை இருந்து இவங்க எல்லாம் அப்படி திருவி இப்படி அரைச்சதாக கேள்வி கேள்வி இப்ப திருகின்னு ஐசி அது எப்படி இருக்கும் பொருட்காட்சியில வைப்போம் போக வேண்டியது உலக்க அது மாதிரிதான் உலக்க போயே போட்டுக்க உரலும் போயிட்டுது ஆமா எப்படி அது கூட இனிமே அப்படி திட்ட மாட்டானே ஒண்ணும் இல்லாம பாடு வளர்கிறான் பாருங்க படிக்கிறது இல்லை கிடைக்கல மாதிரி வயசாச்சு போறான்னு சொன்னான் இப்ப அதுவும் இல்லை அது திட்டு ஏன்னா உலக்கன்னு ஒண்ணு தெரிஞ்சல செய்ய போறான் கிடையாது ஒரே போட்டு இப்படி எல்லாம் ஆமா பேரே எல்லாம் மறந்து வச்சு அவ்வளவுதான் அப்படிலாம் போன காலம் எனவே பொற்சுண்ணம் இடித்திராணி இப்ப பாருங்க நாம கூட இப்ப உலக்கன்னு சொன்னோம்னு நம்ம மாவடிக்கிறதா சொன்னோம் அங்க பொற்சுண்ணம் இடிப்பது அது இன்னும் போயே போட்டு அது அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க அதான் இங்க என்ன சொல்லுகிறார் ரொம்ப அருமையான இது பல பெண்கள் கூடி அது விளையாட்டா பாருங்க இதுல ரொம்ப அருமையான ஒரு கருத்து என்னன்னு கேட்டா இது மாதிரி எல்லாம் பூ பறிக்கும் போதோ இந்த மாதிரி பொற்றுண்ணடிக்கும் போதோ அம்மானை ஆடும் போதெல்லாம் ஏன் இப்படி பாடிக்கிட்டே செய்யறாங்கன்னா அந்த அந்த சலிப்பு இல்லாம அந்த பணி செய்யறதுக்கு சலிப்பு இல்லாம செய்யறதுக்கு ஒரு பழைய சினிமா பாட்டு கூட ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு அடிச்சான் அதான் சந்தர்ப்பம் நினைச்சாங்க ஏலம் இலவங்கா அது மாதிரி இருக்கிற நல்ல பொருள்லாம் இந்த மாதிரி உலக்கையில இடித்து அதை வைத்துக் கொண்டு அந்த பொற்சுண்ணத்துல பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேக பொருள்கள் சொல்றமே அதுல இது ஒண்ணு அது நல்ல நறுமண பொருளா இருக்கும் ஏன்னா அந்த மிஷின்ல அடிச்ச அரிசியை கூட ஒரு காலத்துல பொங்கல் எல்லாம் செய்யணும்னு சொன்னா குத்துன அரிசியை வைப்பாங்க ஏன்னா இதெல்லாம் பல்லு கல்லு நோண்டிக்கிட்டு மிஷின்ல அரைச்சது மிஷின்ல அரைச்சதெல்லாம் அவ்வளவு தூய்மை இல்லை ஆனா இடிக்கிறதா தூய்மை இதெல்லாம் இருந்தது ஒரு காலம் இப்ப எங்க இருக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு முடிஞ்சது சரிங்களா ஆனால் அந்த பொருத்தனம்ங்கிற அவர் நறுமண பொருள்கள் பலவற்றையும் கூட்டி அருமையான அந்த வழக்கு எடுத்து இடிக்கிறது இடிக்கும் போது என்னதான் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஒரு அரை மணி நேரம் இடிக்கும் போது வேணா வழி தெரியாம இருக்கலாம் சின்ன குழந்தைகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அழுப்பு அழுப்பு தெரியும் ஆனா இது மாதிரி பாடிக்கிட்டு செய்கின்ற பொழுது அழுப்பு இல்லாம செய்யும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் எல்லாம் வாங்கடி இப்ப நம்ம என்ன பொருச்சனை இடிப்போம் வாங்க அப்படின்னாரு சரி எல்லாம் திரண்டது திரண்டு ரொம்ப அருமையான பாட்டை பாடிக்கொண்டே அதுக்கெல்லாம் செய்தான் <clears throat> முத்துணல் தாமும்பு மாலை தூக்கி கூடம் தூபம் நல் தீபம் வைமின் இதெல்லாம் ரொம்ப அருமையா நடிச்சு காட்டலாம் அந்த மாதிரி இருக்கிற என்னடையே அங்க பாக்குற இங்க வா என்ன என்ன அப்படின்னாரு முத்து நல் தாமம் போ மாலை தூக்கி அந்த பாரு அந்த முத்து மாலை அது எடு எடு எடு எடு இல்ல மாலை தூக்கி முளைக்கூடம் தூவம் நல் தீபம் மின் அந்த முளைக்கூடம் முந்தா நாள் போட்டுருமே லேசா முளை வந்திருக்குமே ஆமா எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு முளைக்கூடம் அந்த குத்துவளை விளக்கடி எங்கேயோ பாக்குற தூபம் நல் தீபம் மின் பாருங்க இந்த பொற்று நெடிப்பதற்கு முன்னணியாக இதெல்லாம் செய்வாங்க முத்து நல் தாமம்பூ மாலை தூக்கி மூளைக்கூடம் தூவம் நல் தீபம் வை மின் இனி அந்த பெண்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அதுக்கு என்னென்ன பேர் திலகவதினு வச்சிருப்பாங்க மாதினியார்னு வச்சிருப்பாங்க அப்படியாவது வச்சிருக்க மாதிரி காதலியாவது போடுங்க ரோஸ் கோஸுங்கிறாங்க இப்போ அதனால வந்து நான் என்ன தான் சொல்றது ஏன்னா அருமையா பெரிய புராணத்துல மாதினியார் அருமையான மாது இனியார் ஒரே ஒரு மாது தான் அப்புறம் திரகவதியார் இந்த பேருக்குதான் இருக்கு அருமையா புனிதவதி இந்த புனிதம் என்ற ஒன்று பதிதல் அப்படியே அங்கேயே அடைஞ்சிட்டுதான் இந்த புனிதம்ங்கிறது வேற எங்கேயும் போகாம இங்கேயே வதிதல் தங்கி இருக்குதான் புனிதவதி எல்லாம் அருமையா மேல சின்ன பெயரா இருக்கு புனிதவதி மாதினியார் இதெல்லாம் வைக்கலாமே இசைஞானியார் இசைஞானியார் அருமையான பெயர் கே பி சுந்தரம்பால இசைஞானியார்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் பாடுறதுனால இசைஞானியார் பாருங்க பெண் உலகம் கூட பாடுறதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தெல்லாம் போயிட்டு பாப்பா அவருடைய தவக்கையார் புனிதவதிங்கிறது காரைக்கால் அம்மையார் <laughs> இப்படி எல்லாம் பேர் வைக்கலாம் <laughs> ஆனா அப்படி பேர் வைக்காம வேற என்னமோ இப்பெல்லாம் ரோசு கோஸ்னு வைக்கிறோம் இப்ப இங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு திலகவதியார் புனிதவதியார் இதெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க இப்ப விளையாடுகின்ற பொழுது அந்த விளையாட்டு நேரத்துல ஒரு புனை பெயர் வச்சுக்கோங்களாம் புனை பெயர் வச்சுக்கோங்களாம் அந்த புனை பெயர் என்பதற்கு என்ன அருமையான தமிழ் சொல்னா படைத்து பெயர் அது தாமாக அந்த ரெண்டு மணி நேரத்துல மட்டும் படைத்து கொண்ட பெயர் அதான் படைத்து கோட்பெயர் சிலப்பதிகாரத்தில் இருந்து இங்க இருக்குது சிலப்பதிகாரத்தில் இருந்து என்ன கண்ணி அப்படியே இதோ மதுரை மாநகரம் மதுரை மாநகரத்தில் அந்த ஒரு ஓரம் அதுல கவுந்தரிகள் கூட வந்தாங்க கோவலன் கண்ணிகள்லாம் இருந்தவொடனே அம்மா அங்க இருக்கிற அந்த மாதிரி போன்ற அந்த பெண்கள்கிட்ட எல்லாம் தங்கத்தில் தங்கம்மா அவளை நல்ல பொண்ணுமா ஏதோ இந்த மாதிரி ஊர்வீடு நாளைக்கு வந்திருக்குதுமா இந்த பொண்ணையும் இந்த அந்த பையனையும் நல்லா கவனிச்சுங்கப்பா என்று சொல்லிட்டு கவுந்தடிகள் அடைக்கலம் வைத்துட்டு போயிட்டான் உடனே அந்த பெண்களோட பாருமையா மாதிரி மா இந்த மாதவி அல்ல மாதரி வீணா அல்ல மாதிரிங்கிற அந்த ஆட்சியர் பெண்கள் எல்லாம் இருந்து இந்த பெண்ணை பார்த்துட்டு இருக்கு உடனே சமையல் இதுதான் கடைசி சமையல் யாரு கோவலனுக்கு இதுக்கப்புறம் சமையல் இல்லை காவிரி போன்றதுல கூட சமையல் பண்ணி போட்டாலும் இல்லையா அவன் இங்கே அங்கேயே கிடந்தானு மாதவியே கதின்னு கிடந்தான் அதனால இங்க வந்து அருமையா அதுல இந்த கவுண்டர்கள் சொன்னதுனாலையும் இந்த பொண்ணையும் பார்த்துட்டு அந்த பையனையும் பார்த்துட்டு செல்ல குழந்தை செல்ல பையனாட்டிருக்கு ஏதோ ஒரு நொடிக்கு போய் இப்படி வந்துருக்குது அதுவும் கவுந்தடிகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அம்மா கண்ணியை நடிக்கிறான் நீங்க உட்காருமா நீங்க உட்காருமா நான் அருவாம நடக்கிறமா நான் அறிஞ்சு தரமா நான் அறிஞ்சு தரமா இப்போ என்ன இது என்ன செய்யணுமா கீரை வந்த மசியமா கூட்டுக்கா பொடி எடுக்காம இது இதுக்கு என்னமா கேட்டு இல்லம்மா நீ சும்மா இருங்க சொல்லுங்கம்மா நான் செய்யறேன் என்று எல்லாம் அறிஞ்சு கொடுத்து அறிஞ்சு கொடுத்தா நாலு விதத்தில் ஆறு சுவைக்கிறோம் அப்படி நிறைய காய்கறி இந்த சாப்பாடு தான் கடைசி சாப்பாடு அது அந்த பொண்ணுக்கும் தெரியாது கணவனுக்கும் தெரியாது இளங்கோடிகளுக்கு தான் தெரியும் ஆமா சமைக்கிற பொண்ணுக்கும் தெரியாது சாப்பிடுற ஆணுக்கும் தெரியாது படிக்கிற நமக்கும் தெரியாது இளங்கோடிகளுக்கு தான் அதெல்லாம் அவர்தான் சமையல் ஆச்சு சமையல் ஆனவுடனே அந்த கடைசி சாப்பாடு இல்லை அப்படியே அந்த கணவன் இலை போடுறதுக்கு முன்னால கணவன் இலைக்கு மேல திடீர்னு இலை போட்டக்கூடாது தண்ணி லேசா தெளிச்சுட்டு அது மேல இலை போடணும் என்ன கணவன் அல்லவா தெய்வம் தொழாள் குழந்தன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் இன்னைக்கு திருமடங்கள்ல சன்னிதானங்கள் அப்படி சாப்பிடுற போதுன்னா மகேஸ்வர பூஜைக்கு அந்த இலை போடுறதுக்கு முன்ன தெளிப்பாங்க தெளிச்சுட்டு தான் அது மேல இலை போடணும் இன்னைக்கு இன்னைக்கு திருமடங்கள்ல தான் அந்த பழக்கம் இருக்கு எல்லாம் போட்டு இளமையில இல்ல தரையில தண்ணி கழிச்சு அப்படியே தரையில் இல்ல இல்ல திருமணங்கள் திருமணங்கள்ல திருமடங்கள் திருமணங்கள் அதனால தானே இலைக்கு மட்டும் நம்ம நம்ம எல்லாம் உட்காந்துருக்க இலைக்கெல்லாம் போட்டோம் சும்மா இலையை போட்டுவான் அவங்க இலைக்கு மட்டும் மூணு இலை போடுவாங்க ஒரு இலை போட மாட்டாங்க தலைவாழ இல்லை நல்லா இவ்வளவு அகலமா இருக்கும் அதெல்லாம் பழைய சம்பிரதாயம் நல்லா என்னன்னு கேட்டா ஒரு ஆள் இப்படி தண்ணி அளிப்பேன் எனக்கு மாம்பு இப்படின்ட்டுவான் ஆனா உண்மையா நல்லா அப்படி மொழிகி அந்த இலை எவ்வளவு அகலம் இருக்குதோ அந்த அகலம் வரைக்கும் ஏன்னா தூய்மை காக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல ஏதாவது போய் தெரிவிச்சு இறந்திருக்கு இருக்கு அதனால அது அழகாக அதுக்கு மேல இலை போடுவாங்க அது இளங்கோழிகள் அதை பருமாறார் அநேகமா கணவனுக்கு சோறு போது இந்த மாதிரி இலை போட்டாங்கிறது சிலப்பதிகாரம் ஒன்றில் தான் இருக்கிறது சரிங்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் நம்ம ஆற்காட்டில் சிலப்பதிகாரம் தொடர்ந்து வர சொன்னாங்க ஆற்காடு நான் இப்போ ரத்தனகிரிலாம் வர்றதுக்கு முன்னால வேலூர்லாம் முத முத அடித்தது ஆற்காடு தான் நேரம் இங்கே நாலரை மணிக்கு இறங்குவேன் வேலூரில் நான் அஞ்சு மணிக்கு ஏறணும்னா அஞ்சே முக்காலுக்கு கூட ஆற்காடு ரூம் போட்டிருப்பாங்க போட்ட உடனே அதுல போய் அஞ்சே முக்கால்ல இந்த வேலாயுதன் ஒரு வாத்தியார் வருவார் அவர் தான் கூட இருக்கு நிற்பாரு ஐயா வாங்கய்யா பாவம் கஷ்டப்பட்டு ராத்திரி போறவர் இந்த ரூமை திறந்து விட்டு படுக்க வச்சுட்டு பல்படி எல்லாம் வச்சிருக்கிறியா எல்லாம் எங்கிட்டே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் படுங்கயான்னு சொல்லுவார் ஆற்காடுல அப்படிதான் படுக்க வந்துட்டு காலையில ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சோம்னா பன்னெண்டு மணி சிலப்பதியார் ஆற்காடு தான் அப்புறம் ரத்தனகிரியே வந்தது அப்புறம் வேலூர் வந்தது இது அப்படிலாம் ஆகவே தொடக்கத்தில் ஆற்காடு தான் சிலப்பதிகாரத்தை ரொம்ப அருமையை கேட்டாங்க நல்லா கேட்டாங்க அதுல தண்ணீர் அப்படின்னு தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி இளங்கோடிகள் கண்ணிங்க என்ன பண்ணிச்சான் இந்த இப்ப மற்ற காய்கறி இதுக்கெல்லாம் அந்த பெண்கள் பயன்படுத்தினாங்க பயன்படுறாங்க ஆனா கணவனுக்கு போற இலை போடும்போது தண்ணி தெளிக்கிறது ஏன் தண்ணி கொஞ்சம் தெள்ளடி அதுக்கு மேல இலைய போடுன்னு சொல்லல ஏன் கணவனுக்கு தான்ல செய்யணும் அதனால தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி இத்தனை பெண்கள் இருக்குது நான் நீன்னு செய்யும் அதனால கொண்ட கணவனுக்கு தான் அல்லவா செய்யும் தன் இதுல இந்த சொல்லுக்கு நீங்க பொருள் வளர்க்க வேண்டியதே தண்ணீர் தெளித்து சிலப்பதிகாரம் இது யாரும் ஒன்று சொல்ல வேண்டாம் தன் கையால் தடவி அப்புறம் இலை போட்டலாம் இளங்கொடி இருக்கு வேற நீக்க வந்தது தண்ணீர் தெளிக்குது இந்த பொண்ணு போட போறான் சாப்பாடு அதாவது இதானே கடைசி சாப்பாடு இனிமே இந்த பொண்ணு போட்டு அந்த கணவன் சாப்பிட போறது நீ என்று நினைச்சிட்டாரு கற்பனை பண்றார் என்ன இந்த ஏன் தண்ணி தெளிச்சாங்க தெரியுமா இந்த பூமியும் ஒரு பெண்ணு தான் பூமாதேவிம்பாங்க அதுக்கு அருமையான தமிழ் மன்னக மடந்தை தமிழியா பூமாதேவின்னு இப்ப பூமாதேவின்னு சொல்றது கூட நாதி எல்லாம் போச்சு அதெல்லாம் பழைய செட்டு சொல்லு இப்ப பூமாதேவி அது யார் ஐஜி எந்த ஊருக்கு அறியுமா இந்த பூமாதேவி பூமி ஆகிய தேவி என்ன சொல்றாங்க அதுக்கு அவர் மன்னக மடந்தை இந்த மண்ணை பார்த்தாலாம் யாரு இந்த பூமகள் நிலமகள் பார்த்தாலாம் ஏம்மா பிறந்த ஊர்ல இருந்து இங்க வந்தீங்க இது வாழலாம்னு வந்தீங்க மதுரையில வாழவாமா போறீங்க இல்லம்மா நீங்க வாழ போறது இல்லம்மா உன் கணவன் நிமிர்ந்துட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடறான் சாப்பிட்டு சிலம்பு எடுத்துட்டு போக போறான் போனவன் போனவன் தாமா திரும்பி வரமாட்டாமா என்று யாருக்கு தெரியுது அந்த நிலைமைகளுக்கு தெரியுதான் தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணையும் பார்க்கலாம் யாரு இந்த பூமாதேவி பாவம் பதூசு முகத்தை பாரு அவன் தான் நல்ல பையன் என்னமோ தெரியாத்தனமா ஒரு யாரோ ஒரு அம்மாவட்ட போயிட்டு இப்படி எல்லாம் பொருளை கொடுத்துட்டு இருக்கிறான் சின்ன ஜெருசு ரெண்டும் இந்த வயிற்று ஒரு குழந்தை கூட இல்லை நடிக்கலாம் சார் சிலப்பதிகாரத்தெல்லாம் இல்லை ஆனா இனிதாமா உனக்கு வந்து இதாமா கடைசி சாப்பாடு சொன்னோன்னு ஐயோ இந்த பொண்ணுக்கு இந்த கதி வரலாமா அப்படின்னு அந்த பூமாதேவி நினைச்சாலாம் அப்படியே மயங்கிட்டாங்க மயக்க வந்தா என்ன செய்யணும் முதல் சிகிச்சை தண்ணி தெளிக்கணும் மன்னக மடந்தையை மயக்கொழி பனல் போல் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி அந்த அம்மா இந்த அம்மாவோட துயரத்தை பார்த்து அப்படியே முடிச்சாயிட்டாலாம் அதான் அந்த அந்த பூமி தேவியினுடைய அந்த மயக்கத்தை ஒழிப்போல் போல தண்ணீர் கழித்தான் கற்பனை தன் கையா தன் கையால் தடை இலை போட்டு சாப்பாடு பண்ணி பரிமாறி விட்டாள் எங்கே வெள்ளி தெரியல் காண்க <laughs> நம்ம மதுரையிலிருந்து பொத்துன்னு வந்துட்டோம் திருவண்ணாமலைக்கு <laughs> இல்ல அதெல்லாம் படிக்கிறேங்க சிலப்போ யாருன்னா பாரதி பாருங்க நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் தமிழ்நாடு நல்ல பாரதி இருந்த புலவர்கள கடைசியில் இருந்த புலவர்கள பாரதியா நல்ல தெய்வீகப்பற்று நல்ல இலக்கிய அமைப்பு பள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு பள்ளுவனுடைய கருத்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லடா நம்ம இந்தியாவுக்கு மட்டுமல்லடா நம்முடைய ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்லடா ஆகிய உலகத்துக்கு சொன்னான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இங்கே திருவாசகத்திலையும் வேண்டி இவங்களுக்கு என்ன பேரை புனிதவதி மாதிரின்னு இருக்கும் இப்ப என்ன பெயர் வச்சுட்டாரு சக்திகள் பெயர் வச்சுக்கிட்டாங்க சத்தியும் சோமியும் பார்மகளும் ஏ சத்தி இங்க வாடி அப்படின்னாரு அவ பேர் என்ன திலகவதினு இருக்கும் அம்மா அப்பா பேர் ஆனா இந்த இடத்துல விளையாடும் போது இந்த பெயர் மாதிரி படைத்துக்கோள் பெயர் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசை மின் எங்க அங்க எங்கேயும் பாக்குறீங்க வாங்கடி எல்லாம் நீங்க நாலு பேர் நீ பேர் உன் பேர் என்ன சக்தி சோமி பார்வதி நாமகள் பேர் வச்சிருக்கீங்க சரிங்களா நீங்க எல்லாம் என்ன தெரியுமா நாங்க உலக்கு எடுத்து அப்படிலாம் கழுவி கழுவி அதுக்கு பொட்டு வைக்க அப்படி இடிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க என்று சொல்லி பல்லாண்டு சொல்லும்படி இடிக்கிறதுக்கு முன்னால அப்படின்னா எனவே அந்த அந்த பொறுப்பு உங்க நாலு பேருக்கு எந்தெந்த நாலு பேருக்கு யாருக்கு சத்தியும் சோமியும் இல்ல பக்கமாடி போச்சு நாமகளோடு பல்லாண்டி செய்மின் இப்போ ஒரு நாலு பெண்களுக்கு பல்லாண்டு செய்யும்படியான பணி அடுத்தது இங்க வாங்கடி நீங்கள்லாம் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் பாருங்க இங்க எல்லாம் வந்து பார்ப்பதினா பார்வதி அல்ல இந்த பெண்கள் வச்சுக்கிட்ட போயிருது சரிங்களா சித்தியும் சோ கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கங்கைன்னு பேர் வச்சுக்கிட்டது ஒரு பெண் கங்கையும் வந்து கவரி கொள்மின் இப்படி நாங்க இடிக்கும் போது பிடிக்க போகும்போது என்ன பண்ண தெரியுமா நல்ல நீங்க நாலு பேர் இருந்து நல்ல ஆளுக்கு ஒரு கவரி எடுத்துக்கணும் எடுத்து மேதுவா அப்படி விசிறணும் அப்ப பல்லாண்டு பாடுவதற்கு நாலு பெண்கள் இந்த இருக்குது மேல இவங்களுக்கு அந்த விசிறுவது கவரி விசிறுவதற்கு எத்தனை பெண்கள் சித்தி கௌரி பார்ப்பதி கங்கை இதுக்கு ஒரு நாலு பெண்கள் ஆகவே அதுக்கு நாலு பெண்கள் இதுக்கு நாலு பெண்கள் கவரி பொன்மின் அப்போ அந்த நாலு பெண்ணும் பல்லாண்டு சிக்க இந்த நாலு பெண்களும் அந்த கவரி வீச இங்க இடிக்கிற பெண்கள் நாலு பேரா இருக்கலாம் அதிகமா இடிக்கிற பெண்கள் என்ன பண்ணிச்சுன்னா என்ன என்ன பண்ணுதுன்னாரு அத்தன்னையார் அண்ணம் மானை பாடி ஆடப்ப சொன்னம் ஏடித்து நானே இடிக்கிற பெண்கள் நாலு அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா ஏய் நம்ம எல்லாம் எதை பாடணும் தெரியுமா ஐயாரப்பற பாடணும் ஐயாரப்பற பாடி நம்ம பொற்றுண்ணத்தை இடிப்போமாடி அப்படின்னு அப்போ ஒரு பொற்றுண்ணம் இடிப்பதுல நாலு பெண்கள் பல்லாண்டு நாலு பெண்கள் கவரி வீசுதல் நாலு பெண்கள் உலக்கு எடுத்து ஆனா அவங்க வாயில வர்றதெல்லாம் அத்தன் ஐயாரப்பன் பாடல் பாடல் ஐயாரப்பா ஐயாரப்பா திருவையார் போயிருக்கீங்கல்ல திருவையாறுல ரெண்டாவது பிரகாரத்திலே மூணாவது பிரகாரத்தில் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஏழு முறை போலிக்கும் எதிரொலி ஐயாரப்பா அப்படின்ட்டா ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பா ஏழு முறை இப்ப திருவையார் போனா பாருங்க ரெண்டாவது பிரகாரத்திலே மூணாவது பிரகாரத்து மூணாவது பிரகாரம் அது சொல்லி சொன்னீங்கன்னா அந்த எதிரொலி அப்படியே அந்த ஒரு ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பா அப்படி இருக்கும் <laughs> அது மாதிரி அது மாதிரி அந்த ஐயாரப்பனுடைய புகழைப்பாடி நாம் இந்த பொற்சொன்னை இடிப்பண்டி என்று விளையாட்டா அருமையா செய்கிறார் புவியல் வாசரை எம்பீரார்க்கு இது நம்ம இப்படி இப்படி சொல்றோம் இப்படி உலக பாடுறதா இதெல்லாம் ஓதாமூர்த்திகள் போன்றவங்க அந்த இடிக்கும் போது எப்படி பாடணும் அந்த எந்த ஓசை கொடுத்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் வச்சு பாடணும் எங்க ஓதாமூர்த்தி வாயிலாம் இதெல்லாம் வர்றதே இல்லை முதல் ஏழு திருமுறை தான் வருது Thiruvasagam long jump high jump அதுல இருந்து என்ன திருவாரத்தில் தானியம் உதவி செய்து சிவாய நம்ம பெற்றேன் ஏன்னா இன்னும் தித்திக்கு சிவகமான நானே வந்து போயிருந்தாங்க ஊனால் உயிர்வாளுக்கு ஒரு தண்டை ஒரு திருவையே திருவாசம் திருசிப்பா ஒளிவள விளக்கு ஒழிப்பிலா ஒன்று வந்தனவே பிதற்பல்லாண்டு பாலுக்கு பால் பார்க்க வந்துகிறான் பெரிய பிராணம் நன்மை பெருகால் நீ வந்து நல்ல திருவாசகத்தை ஆனா இன்னும் ஓதாமூர்த்தியால் ஸ்டடி பண்ணல பண்ணதான் இல்லை தேவாரம் பரவாயில்ல வந்துட்டாங்க திருவாசகம் முன்ன ரெண்டு மூணு பாட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் வரை ஒரு இசை இது எல்லாம் எப்படி உண்மையா பாடணும் அப்படின்னு இல்லை ஆனா இதை கொஞ்சம் சத்தம் போட்டு படிக்கணும் இந்த பொற்சுண்ணம் அடித்து நாம நல்ல சத்தம் மற்றதை விட எனது இடிப்பது இப்ப நீங்க வந்து இப்ப வண்டை நோய்க்கு கூறுகின்ற கூட தனித்தனி உள்ளதோ ஒரு பூவினில் தேன் உண்ணாது அதை வந்து அப்படிலாம் சத்தம் போடக்கூடாது ஏன்னா ஒரு வண்டு புவில முயக்கிறது அழைக்கும் போது கொஞ்சம் மென்மையாக தான் இருக்கணும் இந்த இடிக்கிறத பிச்சு போடலாம் எவ்வளவு சத்தனாலும் போடலாம் இல்லைங்களா ஒரு கொஞ்சம் நல்ல வன்மையா கூட இருக்கலாம் ஆனா நல்ல பூயல் வார்த்தடையினர் ரொம்ப அருமை எல்லா பொங்கலும் நல்ல தலை செய்தி பொட்டு வச்சு பூ வச்சுட்டு வந்துருக்குது அல்லவா எல்லா பெண்களுடைய வார்சடையினர் எல்லாம் தலை சடையை முடிஞ்சு வைக்கல நீட்டி விட்டுருக்கு பாருங்க இடிமயிர் இல்லாமே இடுப்பு கீழே இருக்குது அவ்வளவு மயிர் <laughs> இடிமையரோட இருப்புக்கு வர வரமாட்டேங்குது பலருக்கு இடிமயிலுங்கிறது அப்பெல்லாம் கிடையாது தானா வளர்ற மயிறு நல்ல கூந்தல் நல்ல படி இடுப்பு கிழவர் தான் நல்ல நீள பின்னி விட்டு இருக்காங்க எல்லாரும் பூ வச்சிருக்கு நல்ல பூவியல் வாசடை பூக்களோடு கூடிய அந்த நீண்ட சடையை உடைய எம்பீரார்க்கு இவங்களும் அந்த மாதிரி சடை பாடுறவரும் சடையுடையவர் யாரு பெருமானுக்கும் பூவியல் அப்போ ஏன் சார் இவங்க பெண்கள் பூ வச்சுக்கிறாங்க பெருமானும் பூ வச்சுக்குவாரான்னு பெண்மான் வச்சுக்கோ ஏன்னா கொன்றை பூ தலையில் இருக்குல்ல அதனால அப்போ கொன்றை பூ என்ற ஒரு பூவை சூடி இருக்கிற நீண்ட சடைவுடையவன் பெருமான் இதுகெல்லாம் பூ வச்சிருக்கிற பெண்கள் தான் அதனால ரொம்ப அருமையான ஒற்றுமை அப்படிப்பட்ட அந்த பெருமானி பூயியல் வார்சாரை எம்பீராருக்கு பொன் தீரு சுண்ணம் ஏடிக்க வேண்டும் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் இங்கே சுண்ணம் வெடிப்பதற்காக வந்திருக்கிறோம் அதனால நீங்க என்ன பண்ணணும் மாவின் வாடு வயிர் அன்ன கண்ணீர் பம்மின்கள் இந்த பம்மின்கள்னா ரெண்டு ஒரு பெண்கள் அப்படியே நின்று அங்கங்க பேசிட்டு இருக்க மாட்டிருக்கீங்களா அட என்னடி பேசிட்டு இருக்கீங்க இங்க வாங்கடி அப்படின்னாரு ஆனா எப்படிப்பட்டதுன்னாரு மாவின் வடு மடு வடுவயிர் அன்ன கண்ணீர் உங்க கண்ணை பாத்தீங்கன்னா மாவடுவ நல்ல சமமா அப்படியே பிளந்தா எப்படி இருக்கும் மாவடு சின்னதா இருக்கு நடுப்புற பிளந்துட்டீங்கன்னா இப்ப இப்படி இருக்கும் அது போல தான் இங்க புருவம் இப்படி இப்படி இருக்குது அல்லவா அந்த மாவடுவை சரியா புலந்தா எப்படி இருக்குமோ அது போல கண்களை உடையவங்க மாவாடு வண்ண கண்ணீர் அந்த மாவடுவை போல இருக்க முடியாத கண்களை உடைய பெண்களே என்ன செய்யணும் வம்மின்கள் எல்லாம் இங்க வாங்கடி அங்க நிக்கிறீங்க வந்துடன் பாடு மீன்கள் இது வெக்கப்பட்டிருக்க மாட்டிருக்கு வாய் அப்படி அழிஞ்சிருக்கு நல்ல வாய் திறந்து பாடுங்க என்ன இப்படி பாடுறீங்க பந்துடன் பாடு மீன்கள் கூவு மின் எதுக்கினார் தொண்டர் அணிலாமி இன்னும் யாராவது தொண்டர்கள் திருவண்ணாமலை வந்திருக்காங்கடி அவங்க எல்லாம் அங்க ஐயா திருவண்ணாமலை ஐயா இங்க நாங்க பொச்சுன்னு நடிக்க போறோம் கொஞ்சம் இப்படி வாங்களே உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் என்று கூவுங்கடி அப்படின்னா கூவோம் எதுக்கு ஆங்காங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வரணுமா வந்து வாழ்த்தணுமா அதனால கூவுமின் தொண்டர் பூரம் நீலாமி குனிமின் எப்படி இடிக்கும் போது சிலது இப்படியே நிமிந்து அடிச்சுட்டு இருக்கு நல்லா குனிஞ்சு இடிங்கிடு என்னது <laughs> குனிமின் தொழுமின் மனதால தொழுங்கள் கையினால இடிங்க தொழுமின்னா நீங்க உலகை விட்டுட்டு கையில தொழுவாதீங்க <laughs> அதனால ரெண்டும் வேலை செய்யணும்படி மனதினால தொடணும் கையினால இடிக்கணும் தொடுமின் யார எங்கோன் எங்கூத்தன் நமக்கெல்லாம் தலைவனடி கூத்தப்பிரானடி தேவியும் தானும் வந்து எம்மையாள இப்படி எல்லாம் நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா பெருமான் என்ன வருவான் தான் மட்டுமல்ல பெண்ணினல்லாளுடன் வருவான் பெருந்தகை இருந்து அல்லவா அம்மையப்பராக வந்து நமக்கு அருள் தருவார் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் என்றறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் சுவாமி உங்களுக்கு அப்படி ஆண்டானான்னு கேட்டாங்க ஆமாப்பா எனக்கும் தான் தானும் தன் தையலுமாய் தாழ் தடையோன் ஆண்டிலனேன் அப்ப அம்மையப்பரா வந்துதான் இவரையும் ஆண்டிருக்காங்க அதனால பெருமான் அவன் வேறு அம்மா வேறையா ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே அதனால் தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பன் செய் சுண்ணம் ஏடித்து நாமி அப்படி நாம செய்வோம் என்று அம்மையை சொன்னாங்க சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நீதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழிச்சூடர் வைத்து கோடி எழுமின் ஏ அப்பா இல்ல சுந்தர நீரணிந்தும் நல்ல அருமையா தெரிஞ்சிருக்கணும்னே இப்படி வைக்கப்படாது ஏன் இப்ப என்ன என்ன ரேஷனு இல்ல ரேஷனு நல்லா சும்மா இப்படி விடுங்க மாரியார் சுவாமிகள் மாதிரி வேணாம் அதுல ஆடவர் இட்டுட்டார் அதெல்லாம் நீங்க வேணாம் நீ இந்த அளவுக்கு ஏன்னா அவன் இங்கே பிடிச்சிருவார் ஏன்னா அந்த ஓங்காரமாவே இருக்கும் அப்படி ஏன்னா இதெல்லாம் சகாரா பாலைவனம் இருக்கு நீங்க பெண்கள் அதனால உங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் இட முடியும் இங்க எல்லாம் நல்ல மயிர் இருக்கு அவருக்கு சகாரா இங்க சும்மா சிலது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் நல்ல சிலது தொங்கி இருக்கும் அப்படி அது காத்துல பறந்துகிட்டு இருக்கும் யாரு யார் ஒரு யார் கவனிக்கிறாரா அது பாட்டுக்கு நாலு அப்படியே காத்துல போயிட்டு இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் இருக்குது அதனால முருகா முருகா முருகா முருகானா அது பாட்டுக்கு நிறைய ஒரு அரைப்படி திருநீர் கூட இட்டுள்ளார் செய்யல அப்படி அப்படி ஒரு புண்ணியமா இருந்துட்டு போனார் அருமையாக அதனால சுந்தர நீங்க எல்லாம் நல்லா ஒரே அளவுல நிறைய எடுங்கப்பா மெழுகி தூய பொன் சிந்தி நீதி வரப்பி மெழுகி பாத்தீங்களா நல்ல காரியம் செய்கின்ற பொழுதெல்லாம் முதல்ல அந்த தூய்மைக்காக மெழுகணும் மெழுகணும் அதனால நம்ம இதுல கூட பாருங்க சரியை தொண்டுல பெருமாண்டி திருக்கோயில் என்ன செய்யணும் மெழுகி அல்லவா என்ன பாட்டுது நிலை நிலைபெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரான் கோயில் புக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி பொந்து பாடி சங்கரா ஜெய போட்டு அதனால நல்ல தூய்மையான காரியம் செய்கின்ற பொழுது செய்யணும் அது எதற்கு உரியது அத சங்ககாலம் சங்ககாலம் முதற்கொண்டு தமிழ் செஞ்சிருக்கான்னு சங்ககால தொல்காப்பியத்துல மேற்கோள் காட்டுறாங்க ஆப்பி நீரங்கும் தெளித்து ஆப்பின்னு ஆனா பசு பீன மலம் ஆப்பி சங்கலிக்கத்துல அப்படிதான் இருக்கும் சாணம்னு இருக்காது மலம்னு இருக்காது ஆப்பி ஆவினுடைய அந்த அந்த பீன்னு சொல்றது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அதனால பகர ஈகாரம்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் பகர ஈகாரம் இப்ப நான் மேல ஒரு இஎன்ஆ போட்டா என்ன அர்த்தம் சீக்குவல் டு அது அப்படி சொல்லணும் இதெல்லாம் எவ்வளவு நாகரிகம் தெரியுமா சொல்ல மாட்டாங்களே வெறும் ஓரளவுல சொல்லக்கூடாது அசிங்கம் இல்ல அதுக்கு இடக்கரடக்கல்னு பேரு என்ன இடக்கர்னா ஒரு பெரியவங்க முன்னால பேசணும்னா சில கடினமான சொல் அது மாதிரி இருந்ததுன்னா அசிங்கத்தை அதை மாற்றி பேசணும் அது அப்படியே பச்சையா சொல்லக்கூடாது இதெல்லாம் தமிழனுடைய நாகரிகம் தமிழன் போலங்க உண்மையிலே சொல்றேன் இவ்வளவு சங்ககாலம் கிமு முதல இருந்து பேச்சில் தூய்மை பேச்சில் அந்த பண்பு செய்கையில் தூய்மை தெய்வ வழிபாட்டில் கொண்ட அறங்கள் பார்த்தோம்னா அருமையா தான் இருக்கு இப்படி எல்லாம் இருந்த தமிழன் இப்படி கீழே தானியங்கும் போது வருத்தமாவும் தான் இருக்கும் இப்ப ஆப்பியே கிடையாது ஏன் பசுமாடு இருந்தது இல்ல மேல ரெண்டாவது எல்லாம் இப்ப வந்து சிமெண்டா போட்டுது நல்ல தண்ணி ஊற்றி கழுவி சிந்து ஆனால் திருப்பனந்தாள்ல நீங்க நம்ம தம்பி பரசுராமன் கூட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க அடைஞ்சு போன சுவாமிகள் சிமெண்ட் தான் இப்போ இதெல்லாம் போடலப்போ பசுக்கெல்லாம் போடல சிமெண்ட்டை மொழிக சொல்லுவோம் அதுவும் அந்த செஞ்சிலாண்டவனங்களுக்கு வழிபாட்டு தெய்வம் பூஜைக்கு போவாங்க காலையில ஆறு டு ஏழரை பூஜை மண்டப்பாங்க அதனால இதுக்கு முன்னால் என்ன தண்ணியெல்லாம் தெளிக்கப்படாதுப்பா சிமெண்ட்ல நல்ல பசுஞ்சானம் மட்டும் மெழுகணும்ப்பா அப்படின்னு நல்ல பசுஞ்சானம் பெற்று மெழுகித்தான் அந்த இறைவனுடைய வழிபாடு செய்கிற இடம்லாம் வச்சிருப்பாங்க அப்படிதான் இருந்தது இப்ப ஏன் பசுஞ்சானம்னு என்ன ஐசின்னு போச்சு பல ஆனா அப்ப தமிழனுக்கு இன்னொரு அருமைப்பா இருந்தது நீங்க இப்ப நம்மோடு சேர்ந்து பழகிற மிருகங்கள் பூனை இருக்குது நாய் இருக்குது இதெல்லாம் நம்மோட ஆடு இருக்குது ஆனால் அவற்றை விடுத்து பசு அதுவும் காலமாடு இருக்குது பசுவினிடமாக தோன்றுகின்ற சாணத்தில் தான் கிருமி நீக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சானேடா தமிழன் இதெல்லாம் தமிழனுடைய அறிவல்லவா அறிவல்லவா உன்னோட படையே சுந்தர நீரணிந்தும் மெழுகி நல்ல மெழுகுங்கள் தூய பொன் சிந்தி நீதி பரப்பி பாருங்க அதாவது மங்களமான புல்கள்ல என்ன செய்யணும் மெழுகிட்டு கொஞ்சம் பொன் பொடி இதெல்லாம் சிந்தனமா இன்னைக்கும் பாருங்க பெருமானை நம்ம இது பண்றோமே கும்பாபிஷேகம் செய்யும் போது அந்த சிவலிங்க திருமேனியை வைக்கிறதுக்கு முன்ன அடியில் என்ன பண்ணும் பொண்ணெல்லாம் போடுவாங்க பொன் பொன் போடுவாங்க இன்னைக்கு உண்டுன்னு எடுத்துடக்கூடாது சிவலிங்க திருமேனிலாம் பிரதிஷ்டை பண்றோம்ல அந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால அந்த தூய்மையானதுல பவுன் அந்த வைரம் எல்லாம் கல்லாம் போடுறோம் இன்னைக்கும் நான் பஞ்சலோகம் போடுறேன் அதெல்லாம் அடியில போட்டு தான் மேல வைக்கிறது எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க மாட்டான் தெய்வத்துக்கு போடுறது இல்லை இப்படிலாம் செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க அந்த நல்ல காரியம் சொல்லும்போது இவங்க என்ன இங்க என்ன அங்க வந்து நீங்க பவுனே அப்படி போடுறீங்க இங்க என்ன என்ன பொன் பொடி அப்படி தூவுறது இங்க ரெண்டு காரணம் ஒரு காரணம் இந்த சம்பிரதாய மரபு நிலை இன்னொன்னு பவுன் என்ன வேலை பொடியை தூவுறது